ரிபுகீதை பதினேழாவது அத்தியாயம் பரஸ்வரூப ஞானத்தால் பரஸ்வரூப ஸ்திதி உரைக்கும் அத்தியாயம் மிக மிகவும் ரகசியமாய் மேவுதற்கு மிக அரிதாய் மெத்தவுமே வியப்புடைத்தாய் தகைமை மிகும் அதிகாரிக்குடனே மோட்சம் வாயுள்ள பர நிர்ணயத்தை மகிழ்வுடனே நிதாக நினக்கின்னம் சொல்வேன் மாசற்ற மனதுடனே இதனை கேளாய் சுககனமாம் பரபிரம்ம ஞானம் மெத்த சுத்த மனதுடையோர்க்கே சுலபமாகும் அனந்தவித ஜென்மத்தில் அனுஷ்டிப்புற்ற அறங்களெல்லாம் பரிபாகமானவர்க்கே கனந்தருமி பரபிரம்ம ஞானம் சற்றும் கலங்காத மனதினிடை எளிதாய் தோன்றும் தினந்தினமும் தவிராமல் இஜ்ஜென்மத்தில் திருடமாக பரபிரம்ம அபியாசத்தை மனத்தலினால் செய்வோர்க்கு மனதின் சுத்தி மறுவிய பின் பரஞானம் மனதில் தோன்றும் தனது மன முயற்சியினால் பிரம்மாபியாசம் தவிராது செய்து மனோ ஜெயம் பெற்றோர்க்கே அனைய பர உணர்வெளிதாய் உதிக்கும் அன்றி அந்நியருக்கெளிதாக உதியாதென்றும் சொன உணர்வு சுக நல்கும் துயரை தீர்க்கும் சுபத்துக்கும் சுபமாகும் சுலபமாகும் ஜனன முதல் விகாரமெல்லாம் தவிர்த்து தன்னை சத்திய சித் சுககனமாம் பரமே யாக்கும் பரவடிவாய் பவமின்றி இருப்போருக்கே பகை மனதால் பவபீதி தோன்றலாலே திருஷ்யமாம் மனது முதல் யாவும் என்றும் திருக்கான பிரம்மம் என்றும் அது நாம் என்றும் கருது பர பாவனையால் மனதை வென்று கலங்காமல் இருப்போர்க்கே பரஞானத்தான் மருளுருவாம்பவ பீதி நீங்கும் அன்றி மற்றோர்க்கே பவபீதி பீதி நீங்காதென்றும் நான் மனத்துடைய விகாரமான அகிலமுமே சல உணர்வாம் மனதே என்றும் ஓதும் மனம் ஒரு காலும் சலனம் இல்லா உணர்வுருவாம் பரமென்றும் அது நான் என்றும் பேதமில்லா பாவனையால் மனதை வென்று பின்னமிலா பரபிரம்ம ஞானம் பெற்று ஏதமிகும் பவபீதி விடுத்தெப்போதும் ஏகபர வடிவாகி இருப்பாய் மைந்தா மனம் முதலாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் மனதுமில்லை மற்றும் ஒரு பொருளும் இல்லை கனபவமாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் கலக்கமுறும் பவமில்லை களங்கமில்லை நனிபயமாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் நாடியிடம் பயமில்லை நாட்டம் இல்லை அனிஷமகம் மன்யமலா பிரம்மம் என்றே அறிவு செறிந்த கண்ட பர வடிவேயாவாய் வகை வகையாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் வகுப்புற்ற ஒரு பொருளும் என்றும் இல்லை தொகை தொகையாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் தொகுப்புற்ற ஒரு பொருளும் என்றும் இல்லை ஜகமுதலாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் ஜகஜீவ பரங்கள் எல்லாம் என்றும் இல்லை அகமனிஷம் அநியமிலா பிரம்மம் என்றே அறிவு செறிந்த கண்ட பர வடிவேயாவாய் குரு முதலாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் குரு சிஷ்யர் முதலிய வாய் வேறொன்றில்லை உரு முதலாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் உரு அருவம் முதலிய வாய் வேறொன்றில்லை திருஷ்யமாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் திருஷ்யம் என்றொரு பொருளும் என்றும் இல்லை அருவமதாம் பரபிரம்மம் அது நான் என்றே அறிவு செறிந்த கண்ட பர வடிவேயாவாய் எல்லாமும் எப்போதும் பிரம்மமேயாம் எல்லாம் என்றொரு பொருளும் என்றும் இல்லை நில்லாமல் எங்கும் ஒரு நிறைவாய் நின்ற நிகில பரிபூரண அப்ரம்மனானே அல்லாமல் அயலாகாதென்றே என்று அகண்ட பரபிரம்முணர் ஞானம் பெற்று பொல்லாத பவபீதி போதும் பூரணமாயுள்ள பரபிரம்மமாவாய் மோகமுதற் காண்பவெல்லாம் பிரம்மமேயாம் முளைத்த அதன் செயலெல்லாம் பிரம்மமேயாம் ஆகமுதற் காண்பவெல்லாம் பிரம்மமேயாம் மறுவும் அதன் செயலெல்லாம் பிரம்மமேயாம் தேகமுதற் காண்பவெல்லாம் பிரம்மமேயாம் திருண முதல் எப்பொருளும் பிரம்மமேயாம் ஏகமதாம் பரபிரம்மம் அது நான் என்னும் இவ்வுணர்வால் எப்போதும் பரமேயாவாய் கிரியை முதல் சாதனமும் பிரம்மமேயாம் கிட்டியிடும் சாத்தியமும் பிரம்மமேயாம் பிரியமதாய் புஜிப்பதெல்லாம் பிரம்மமேயாம் பெறுகின்ற உலகமெல்லாம் பிரம்மமேயாம் திரிகுணமாம் உருவமெல்லாம் பிரம்மமேயாம் திரிவிதமா மூர்த்திகளும் பிரம்மமேயாம் இருமையிலா இப்பிரம்மம் நானே என்னும் இவ்வுணர்வால் எப்போதும் பரமேயாவாய் உத்தமமாம் சுரரெவரும் பிரம்மமேயாம் ஊனமிலா முனிவரரும் பிரம்மமேயாம் மத்தியமமானுடரும் பிரம்மமேயாம் மற்றுமுள உயிர்களெல்லாம் பிரம்மமேயாம் முதல் எப்பொருளும் பிரம்மமேயாம் ஜெகஜீவ பரங்களெல்லாம் பிரம்மமேயாம் பர பரபிரம்மம் அது நான் என்னும் அறிவு சேரிந்த கண்ட பர வடிவேயாவாய் பரபிரம்மம் தனக்கையலாய் ககனம் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் காற்றும் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் அக்னி இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் அப்பூ இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் புவியும் இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் புலன்கள் இல்லை பரபிரம்மம் எல்லாமாம் அது நான் என்றே பரபூதம் பெற்றதனால் பரமேயவாய் பரபிரம்மம் தனக்கையலாய் பூதம் இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் புவனம் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் போகம் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் போக்தாவில்லை பரபிரம்மம் தனக்கையலாய் கர்மம் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் கர்த்தாவில்லை பரபிரம்மம் எல்லாமாம் அது நான் என்றே பரபோதம் பெற்றதனால் பரமேயாவாய் பரபிரம்மம் தனக்கையலாய் மோகம் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் தேகம் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் யோகம் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் ஞானம் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் பந்தம் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் மோட்சம் இல்லை பரபிரம்மம் இல்லாமாம் அது நான் என்றே பரபோதம் பெற்றதனால் பரமேயாவாய் பரபிரம்மம் தனக்கையலாய் அகந்த இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் தந்த இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் வியஷ்டி இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் சமஷ்டி இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் யுகமும் இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் பரமும் இல்லை பரபிரம்மம் எல்லாமாம் அது நான் என்றே பரபோதம் பெற்றதனால் பரமேயாவாய் பரபிரம்மம் தனக்கயலாய் காண்பான் இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் காட்சி இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் நானும் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் நீயும் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் யாரும் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் எவையும் இல்லை பரபிரம்மம் எல்லாம் ஆம் அது நான் என்றே பரபூதம் பெற்றதனால் பரமேயாபாய் பரபிரம்மம் தனக்கையலாய் ஜபமும் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் தவமும் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் ஸ்தலமும் இல்லை பரபிரம்மம் கையலாய் தீர்த்தம் இல்லை பரபிரம்மம் கையலாய் தெய்வம் இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் சேவை இல்லை பரபிரம்மம் அது நான் என்றே பரபோதம் பெற்றதனால் பரமேயவாய் பரபிரம்மம் கையலாய் குறவன் இல்லை பரபிரம்மம் கையலாய் சிஷ்யன் இல்லை பரபிரம்மம் கையலாய் விசாரமில்லை பரபிரம்மம் தனக்கயலாய் பலமும் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் காலம் இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் தேசம் இல்லை பரபிரம்மம் எல்லாம் ஆமது நான் என்னும் பாவனையால் உணர்வுற்று பரமேயாவாய் பரபிரம்மம் தனக்கையலாய் மாயை இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் ஈசன் இல்லை பரபிரம்மம் தனக்கயலாய் அவித்ய இல்லை பரபிரம்மம் கையலாய் ஜீவன் இல்லை பரபிரம்மம் கையலாய் ஜகத்தே இல்லை பரபிரம்மம் அணுவும் இல்லை பரபிரம்மம் எல்லாமாம் அது நான் என்னும் பாவனையால் உணர்வுற்று பரமேயாவாய் பிரம்மமுடன் சமானம் ஒரு பொருளும் இல்லை பிரம்மத்துக்கு ஒரு பொருளும் இல்லை பிரம்மமலாதன்னியமாயணுவும் இல்லை பிரம்மமதே யாவையுமாய் பிரம்ம பிரம்மமதே யாவர்க்கும் பிரியமாகும் பிரம்மமதே பிறங்கிய பேரின்பமாகும் பிரம்மமதே அது நான் என்னும் பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே பிரம்மத்தின் சிஷ்யனாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் குருவும் ஆகும் பிரம்மமதே பிரம்மத்தின் தெய்வமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் பூஜையாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் தியானமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் ஞானமாகும் பிரம்மமதே எல்லாமாமது நான் என்னும் பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே பிரம்மத்தின் தந்தையாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் தாயுமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் தனையனாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் தமருமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் பகைவராகும் பிரம்மமதே பிரம்மத்தின் நயவராகும் பிரம்மமதே எல்லாமாமது நான் இன்னும் பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே பிரம்மத்தின் குற்றமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் குணமும் ஆகும் பிரம்மமதே பிரம்மத்தின் பயமும் ஆகும் பிரம்மமதே பிரம்மத்தின் ஜெயமும் ஆகும் பிரம்மமதே பேதங்கள் அனைத்துமாகும் பிரம்மமதே பிரிவனமும் பெறாததாகும் பிரம்மமதே எல்லாமாம் அது நான் என்னும் பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே அஜானம் எனவும் தோன்றும் பிரம்மமதே அகங்காரம் எனவும் தோன்றும் பிரம்மமதே புத்திமனதெனவும் தோன்றும் பிரம்மமதே சித்தமுதல் எனவும் தோன்றும் பிரம்மமதே ஜீவஜகர் எனவும் தோன்றும் பிரம்மமதே சிவவடிவம் எனவும் தோன்றும் பிரம்மமதே யாவையுமாம் அது நான் என்னும் பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே ஸ்தூல வடிவெனவும் தோன்றும் பிரம்மமதே சூக்ம வடிவெனவும் தோன்றும் பிரம்மமதே மூர்த்த வடிவெனவும் தோன்றும் பிரம்மமதே அமூர்த்த வடிவெனவும் தோன்றும் பிரம்மமதே மூல வடிவெனவும் தோன்றும் பிரம்மமதே முழுவதுவாய் தோற்றலாகும் பிரம்மமதே யாவையுமாமது நான் என்னும் பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே சத்தியமென தோற்றலாகும் பிரம்மமதே சித்தி என தோன்றலாகும் பிரம்மமதே ஜடமெனவும் தோன்றலாகும் பிரம்மமதே சித்தனவும் தோன்றலாகும் பிரம்மமதே வெகு விதமாய் தோன்றலாகும் பிரம்மமதே தோன்றியிடம் தோற்றமெல்லாம் பிரம்மமதே யாவையும் அது நான் என்னும் பின்னமிலா போதத்தால் பிரம்மம்மாவாய் பிரம்மமதே ஆத்மாவாம் ஆத்மா தானே பிரம்மமதாம் பிரம்மத்து கயலன்றாத்மா பிரம்மமயமாகிய இவ்வாத்மாவுக்கு பின்னமதாயொரு பொருளும் என்றும் இல்லை பிரம்மமயமாகிய இவ்வாத்மா தானே பின்னமென பிறங்கியிடும் பொருள்களெல்லாம் பிரம்மமய ஆத்மாவே தான் என்றெண்ணும் பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் தான் தானே தானாக ஜொலிக்கும் ஜோதி தான் தானே தானாக நிலைத்த இன்பம் தான் தானே தானாக இருக்கும் உண்மை தான் தானே சகல பரிபூர்ண வஸ்து தான் தானே தனக்கு நிகர் இல்லா தெய்வம் தான் தானே தனக்கு அந்நியம் இல்லாத வஸ்து தான் தானே தனக்கு நிகர் இல்லா தெய்வம் தான் தானே தனக்கன்யம் இல்லாத வஸ்து தான் தானே பிரம்மமெனும் திருடபோதத்தால் தானாக இருக்கின்ற பிரம்மமாவாய் தான் தானே தவிராது நின்ற சத்து தான் தானே தடையறவே நிகழும் சித்து தான் தானே நிகரற்ற பரமானந்தம் தான் தானே நிகிலத்து நிகழ் சித்தாந்தம் தான் தானே அகில மகா வாக்கின் அர்த்தம் தான் தானே அகண்ட பரிபூரணாத்மா தான் தானே பிரம்மெனும் திருடபோதத்தால் தானாக இருக்கின்ற பிரம்மம்மாவாய் தான் தானே ஜீவத்வம் இழந்த வஸ்து தான் தானே ஈஷத்வம் இழந்த வஸ்து தான் தானே அபின்ன பரபிரம்ம வஸ்து தான் தானே அகண்ட பரபிரம்ம வஸ்து தான் தானே அத்வைத்தமான வஸ்து தான் தானே அகண்ட பரிபூர்ண வஸ்து தான் தானே தான் என்னும் திடபோதத்தால் தானாக இருக்கின்ற பிரம்மமாவாய் தான் தானே உபாதி எல்லாம் இல்லாத வஸ்து தான் தானே ஒரு துகளும் உராத வஸ்து தான் தானே அத்தியந்தம் சுத்த வஸ்து தான் தானே அகிலர்க்கும் பிரிய வஸ்து தான் தானே ஆகாஷம் போன்ற வஸ்து தான் தானே அகண்ட பரமாத்ம வஸ்து தான் தானே தான் என்னும் திருடபோதத்தால் தானாக இருக்கின்ற பிரம்மமாவாய் தான் தானே பிரகிருதி முதற்கதீத வஸ்து தான் தானே பராத்பரமாய் நிலைத்த வஸ்து தான் தானே பரிச்சேதம் இல்லாத வஸ்து தான் தானே பரிசுத்தமான வஸ்து தான் தானே பிரஜான கனமாம் வஸ்து தான் தானே பரபிரம்மமான வஸ்து தான் தானே தான் என்னும் திருடபோதத்தால் தானாக இருக்கின்ற பிரம்மமாவாய் தான் தானே நித்தியமாம் பிரம்மரூபம் தான் தானே நிஷ்களமாம் பிரம்மரூபம் தான் தானே நிரஞ்சனமாம் பிரம்மரூபம் தான் தானே நிர்மலமாம் பிரம்மரூபம் தான் தானே நிரந்தரமாம் பிரம்மரூபம் தான் தானே நிராமயமாம் பிரம்மரூபம் தான் தானே நிறைந்த பரஸ்வரூபம் என்னும் தவிராத போதத்தால் பரமேயாவாய் நான் தானே சகலமுமாம் பிரம்மரூபம் நான் தானே சகலமிலா பிரம்மரூபம் நான் தானே சத்தியமாம் பிரம்மரூபம் நான் தானே சனாதனமாம் பிரம்மரூபம் நான் தானே சலனமிலா பிரம்மரூபம் நான் தானே சாஸ்வத பிரம்மரூபம் நான் தானே சாந்த பரஸ்வரூபம் என்னும் நழுவாத போதகத்தார் பரமேயாவாய் நான் தானே மாயையில்லா பிரம்மரூபம் நான் தானே அவிதையிலா பிரம்மரூபம் நான் தானே ஈசனிலா பிரம்மரூபம் நான் தானே ஜீவனிலா பிரம்மரூபம் நான் தானே ஜகங்களிலா பிரம்மரூபம் நான் தானே சாந்தமதாம் பிரம்மரூபம் நான் தானே சுத்த பரஸ்வரூபனென்னோம் தழுவாத போதத்தால் பரமேயாவாய் நான் தானே நாசமில்லா பிரம்மரூபம் நான் தானே நவையற்ற பிரம்மரூபம் நான் தானே பாசமில்லா பிரம்மரூபம் நான் தானே பராத்பரமாம் பிரம்மரூபம் நான் தானே அத்வைத பிரம்மரூபம் நான் தானே அகண்டபர பிரம்மரூபம் நான் தானே சுத்தபர பிரம்மம் என்னும் நழுவாத பூதத்தால் பரமேயாவாய் நான் அல்லது சத்துமில்லை அசத்துமில்லை நான் அல்லது சதசத்தாம் பொருளும் இல்லை நான் அல்லது சித்துமில்லை அச்சித்துமில்லை நான் அல்லது சித சித்தாம் பொருளும் இல்லை நான் அல்லது துவைதமோட துவைத்தம் இல்லை நான் அல்லது தோற்றிடும் ஓர் பொருளும் இல்லை நான் அனிஷம் பரபிரம்மம் அது நான் இன்னும் நழுவாத போதத்தால் பரமேயாவாய் பிரம்மமகம் மகம் பிரம்மம் பிரம்மம் எல்லாம் பிரம்மமலாதயலணுவும் இல்லை என்றே உரமருவும் உணர்வுதனை உருவோரெல்லாம் உணர்வுருவாம் பிரம்மமதே அன்றே ஒரு பொழுதும் அயலாகார் உண்மை சொன்னேன் உரைத்ததிலோர் ஐயமில்லை சத்தியந்தான் சர்வ பரிபூர்ணமாம் சம்பூவானை சத்தியமே சத்தியமே சங்கை இல்லை பிரம்மமலாதையில் அணுகாணுவும் இல்லை பிரம்மத்து கயலெல்லாம் பிராந்தியேயாம் பிரம்மமலாதையல் அணுகாணுவும் இல்லை பிரம்மத்து ஏயாம் மித்தியேயாம் அணுகாவணுவும் இல்லை பிரம்மத்து எல்லாம் அசத்தேயாகும் பிரம்மமலாதயலாக அணுவும் இல்லை பிரம்மத்து கயலெல்லாம் பிராந்தியேயாம் பிரம்மமலாதயலாக அணுவும் இல்லை பிரம்மத்து கயலெல்லாம் மித்யேயாம் பிரம்மமலாதயலாக அணுவும் இல்லை பிரம்மத்து கயலெல்லாம் அசத்தேயாகும் பிரம்மமலாதயலாக அணுவும் இல்லை பிரம்மத்து கயலெல்லாம் பிரம்மமேயாம் கனவினிடை திருஷ்யமாய் காணப்பட்ட கடபடமே முதலிய ஊமித்யை போல் நனவினிடை திருஷ்யமாய் நாடப்பட்ட நானாவாம் ஜெகஜீவ பரமும் மித்யை அனையதெல்லாம் அறிகின்ற திருக்கேயான ஆத்மாவுக்கு பின்னமதாம் பிரம்மம் ஒன்றே அனவரதம் அழியாத உண்மை வஸ்து அணுவேணம் ஐயம் இல்லை ஆதலினால் உலகமெல்லாம் மித்தியாகும் அங்குள்ள உயிர்களெல்லாம் மித்தியாகும் பேதமுறும் சிவ வடிவும் மித்தியாகும் பின்னமுறும் அறிவடிவும் மித்தையாகும் மீதியுள்ள சுரர் வடிவும் மித்தியாகும் மெய் போன்ற எப்பொருளும் மித்தியாகும் ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமாகி அழியாது உளதென்றும் பிரம்மம் ஒன்றே சகலவதிஷ்டான பர பிரம்மத்தின் கண் ஜகமுதலாய் தோற்றிய இம்மித்தியையும் தான் துகளறவே சோதிக்கில் துவைத்தம் மற்ற தூய அதிஷ்டான பர பிரம்மமேயாம் இகழுறவே ரஜ்ஜுவினின் மித்தியாக இலங்கியிடம் சர்ப்பத்தை சோதிக்கும் கால் அகியதனை அதிஷ்டான ரஜ்ஜுவின்றி அந்நியமாயாரேனும் கண்டதுண்டோ இன்னவிதம் அதிஷ்டான ஆரோபங்கள் இரண்டையுமே நன்றாக சோதித்திங்கு முன்னியவா ஆரோப்பம் ஜகஜீவாதி மூல அதிஷ்டானமதாம் பிரம்மம் என்றும் பின்னமில்லா பிரம்மம் நானே என்றும் பேதமிலா பரபிரம்ம ஞானம் தன்னை தன்னுடைய துகளற்ற மனதால் பெற்று தளர்வு தரும் பவவீதி தவிர்க்க வேண்டும் புத்திரனே தனது மன முயற்சி ஒன்றால் பூரணமாம் பரபிரம்ம ஞானம் பேராம் இத்தகமை ஞானத்தால் பரமா முக்தி யாவர்க்கும் இவ்விடத்தை எளிதாய் எய்தும் அத்வைத ஞானத்தின் அபியாசத்தில் அணுவேனும் ஒரு காலம் பயமும் இல்லை இத்திரமே இருக்கையினும் இதன் அபியாசம் இயற்றுவதில் ஏதேனும் வருத்தம் உண்டோ வருத்தமில்லாதிருக்கையினும் வருத்தம் போல வழுவுற்ற மாபாவி மனதில் தோன்றும் விருத்தமதாம் பாவமெல்லாம் வீந்து மெத்த விமலமதா மனதுடையோர்கிவ்யபியாசோ கருத்திலுற மிக எளிதாமாதலாலே கலங்காமல் எப்போதும் ஞானாபியாசம் திருத்தமுற செய்வோர்க்கு தேவ தேவன் திருவருளால் திருடஞானம் திகழும் அன்றே அகம் பிரம்மம் பிரம்மமகம் அகமெல்லாம் அகண்ட அகண்டபர ஞானத்தின் அபியாசத்தை தகும் பிரம்ம ஞானத்தால் திருடமா மட்டும் தவிராது சந்ததமும் பழகு போர்க்கே அகம் பிரம்மம் ஞானம் அகண்டமான அவ்வீசன் திருவருளால் சகஜமாகும் தகும் பிரம்ம ஞானத்தால் சகஜமானால் தளர்வு தரும் பவபீதி தானே நீங்கும் பாவனமாம் பரஜானம் சகஜமானால் பார்ப்பதெல்லாம் அத்தியந்தாபாவமேயாம் யாவையுமே அத்தியந்தாபாவமேயாம் யானீயும் மத்தியந்தாபாவமேயாம் ஜீவரலாம் மத்தியந்தாபாவமேயாம் ஜகபரமும் மத்தியந்தாபாவமேயாம் கேவலமாம் பரபிரம்மமான தானே கம்பீர பூரணமாயுள்ளதாமே அகிலமுமே அத்தியந்தாபாவமாகி அகண்ட தானே நிற்கில் இகழ் உருமை பவபீதி மீண்டும் தோன்ற இடமில்லை ஆதலினால் முமூற்றுவெல்லாம் சகலமுமே பிரம்மென்றும் அது நான் என்றும் சந்ததமும் சலியாமல் அபியாசித்தே துகளில் பரஞானம் அடைந்ததனால் இந்த துயர்மயமாம் பவபீதி தொலைக்க வேண்டும் நீக்கமில்லாதெங்கும் ஒரு நிறைவாய் நின்ற நிகழ்வுருவாம் பரபிரம்மம் எல்லாம் என்றும் வாக்குமனம் ஒன்றுக்கும் எட்டாதான வரையற்ற பரபிரம்மம் அது நான் என்றும் சூக்மமதாம் மனதுடனே அபியாசித்து சுத்தமதாம் பரபிரம்ம ஞானம் பெற்று போக்க ஒணாபவ அனைத்தும் போக்கி பூரணமாயுள்ள பரம்பொருளே யாவாய் கல்லாத கல்வியெல்லாம் கற்ற போதும் கலக்கமிலா பரபிரம்ம ஞானம் ஒன்றை அல்லாது பவபீதி விடுக்க ஒன்னால் ஆதனிலால் ஆதரவாய் நீ எப்போதும் எல்லாமும் பிரம்மென்றும் அது நான் என்றும் ஏகமதாம் பரபிரம்ம ஞானம் பெற்றே பொல்லாத பவபீதி அனைத்தும் போக்கி பூரணமாயுள்ள பரம்பொருளேயவாய் பிரம்மமயமாகியதன் ஆத்ம ரூப பெருமையினை பரமசிவன் உரைத்த வண்ணம் கருணையினால் யாவர்க்கும் ஹிதமேயாக கலக்கமர நிதாக குறைத்தே நண்பால் சர்வ பரிபூரணமாம் சிவன் தன்னானை சாற்றியதில் சற்றேனும் சங்கை இல்லை அரிய பொருளான இதை ஒரு காலேனம் அன்புடனே கெட்டுணர்வோன் பிரம்மமாவன் சமதமமே முதலியவாம் சாதனங்கள் சாந்தனிஷம் வேதாந்த விசாரம் செய்திங்க அமலமதாம் பரசிவமே எல்லாம் என்றும் அச்சிவமே நாம் என்றும் அறிவுற்றோரே அமர் பயமாம்பவ விடுத்த போதும் மாசற்ற பரசுகமாய் சுகிப்பரென்றே இமலமதாம் ரிபுமுனிவன் நிதாகனுக்கு நிகரற்ற பரம்பொருளை நிகழ்த்தினானால் துகளில்லாத மனத்தின் முயற்சியால் தூய ஞான பழக்கம் தொடர்ந்தவர் சகலமும் பரம் அப் பரநானினும் சலனமின்றிய ஞானம் செறிந்ததால் இகலும் இப்பவ பீதி விடுத்துடன் ஏகமாம் பரமாகுவரென்றிடல் மகிழுமானந்த தாண்டவர் மாடனம் மாசிலீசன்ன கண்டஸ்வரூபமே மகிழுமானந்த தாண்டவமாடனம் மாசிலீசன் அகண்டஸ்வரூபமே நம் மாசிலீசன் அகண்டஸ்வரூபமே பதினேழாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சல